நூற்றுக்கு நூறும் தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவர்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசிய செய்து கொள்கின்றேன் இத்தகுல்லாக ஹைதமாகும் கண்ணியமிக்க அலமாக்களே கனவான்களே சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு இந்த உலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் ஒரு சுருக்கமான வாழ்க்கை அல்லாஹ் தாலா தந்திருக்கிறார் இந்த சுருக்கமான வாழ்க்கையில அல்லாஹுக்கு சுபகான எந்த மனிதனையும் தனித்தவனாக படைத்தது கிடையாது எப்ப அல்லாஹு தாலா ஆதம் அலைஹி சலாத்து வசலாத்தை படைக்கிறானோ அவர்களுக்கு துணைவியாக மனைவியாக அல்லாஹு தாலா ஹவரத் ஹவ்வா சலாத்து வசலாத்தையும் சேர்த்து தான் படைக்கிறார் கண்ணியத்துக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே அல்லாவுடைய விருப்பமும் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவருடைய ஏவலும் ஒவ்வொரு மனிதனும் தனித்தவனாக உலகத்தில் வாழாம ஒரு ஃபெமிலியாக ஒரு குடும்பமாக ஒரு சமூகமாக ஒரு சொசைட்டியாக வாழ்றது தான் ரபுல் ஆலமின் அல்லாவுடைய விருப்பமாகவும் இருக்குது நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறையாகவும் இருக்குது எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் யார்களே உலகத்துல வாழக்கூடிய நேரம் நாம் ஒரு குடும்பமாக ஒரு சமூகமாக வாழக்கூடிய நேரம் பலதரப்பட்ட உறவுகளை சந்திக்க வேண்டிய தேவை அல்லா வச்சிருக்கிறான் இந்த பலதரப்பட்ட உறவுகள்ல ஒவ்வொரு நபிசல்லாஹு அலைவசல்லமோடைய ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் எடுத்து பார்த்தா சில நேரம் நபிசல்லாஹு அலைவசல்லமோங்க அவர்களுடைய பிள்ளைக்கு ஒரு சாலையான தந்தையாக இருந்து காட்டினாங்க அதே போல மனைவிக்கு ஒரு சாலையான கணவனாக இருந்து காட்டினாங்க அதே போல ஒரு சமத்துக்கு ஒரு கவுமுக்கு ஒரு நல்ல ஒரு தலைவராக இருந்து காட்டினாங்க இப்படி நபிசல்லாம் அலைவசல்லமனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எந்த கேரக்டரை எடுத்து பார்த்தாலும் எந்த கதாபாத்திரத்தை எடுத்து பார்த்தாலும் நபிசல்லாம் அலைவசல்லமவங்க முஸ்லிம் உண்மத்துக்கு முன்மாதிரியாக தான் இருந்து காட்டினார் எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே நாங்க சந்திக்கக்கூடிய உறவு முறைகள்ல மிக முக்கியமான ஒரு உறவை பத்தி இந்த மெம்பர்ல ஞாபகம் ஊட்டுறது பொருத்தமாக இருக்கும் என்பதாக நினைக்கிறேன் அந்த வகையில கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நாங்க சந்திக்கக்கூடிய உறவுல மிகவும் பெருமதியான ஒரு கண்ணியமான ஒரு உறவு தான் எங்களுடைய மனைவி மாறும் இஸ்லாத்துடைய பார்வையில மனைவி என்றா யார் எங்களுடைய வைஃப் என்றது யார் இந்த காலத்துல நாங்க யாரும் கோவிக்கவான பக்க செல்லக்கூடிய ஜமான்ல இருந்து கொண்டு இருக்கிறோம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நாங்க மனைவிக்கு பல பெயர்கள் வச்சிருக்கலாம் எங்கட வீட்டு வீட்டுல வேலை செய்யக்கூடிய ஒரு வீட்டு வேலைக்காரி இல்லாட்டி எங்கட சமையல் செய்யக்கூடிய ஒரு சமையல்காரி எங்களுடைய உடுப்பு அடித்து துவைக்கக்கூடிய ஒரு டோபி என்பதாக வச்சிருக்கலாம் ஆனா இஸ்லாம் அப்படி செல்லல இஸ்லாம் அப்படி பேசல இஸ்லாம் மனைவியுடைய விஷயத்துல எந்த அளவுக்கு வலியுறுத்துது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது கண்ணியத்துக்குரிய அல்லாஹை நல்லடியார்களே ஆன்லைன் அல்லாஹ் தெளிவாகவே சொல்றான் மனைவி என்றது யாரெண்டா ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة குரான் அல்லா தெளிவாக சொல்லி காட்டுறான் சூரத்து ரூம்ல அல்லா தெளிவாகவே சொல்லி காட்டுறான் மனைவி மாற ஒவ்வொரு மனிதனுக்கும் நாம ஏன் சந்திக்கிறோம் என்றா சும்மாதார் அல்ல எங்களை வீட்டு வேலைக்கு தர அல்ல எங்களுக்கு பாவிக்கிறதுக்கு தர அல்ல மனைவி மாற ஏன் தந்திக்கிறோம் என்றா லிதஸ்குனு இலைஹா என்ற வார்த்தை அல்லா குரான்ல பாவிக்கிறான் அந்த மனைவியின் மூலமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் மன அமைதி அல்லா தாரத்துக்காக வேண்டும் மன நிம்மதியை தாரத்துக்காக வேண்டிதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்ல மனைவி மாற எழுதி வச்சிருக்கிறான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹவை நல்லடியார்களே இன்னும் தெளிவாகவே சொல்றதாக இருந்தா மனைவியுடைய பபாயில பத்தி கிதாபகல்யம் அளமாக்கள் தெளிவாகவே எழுதுறாங்க கண்ணியத்துக்குரிய அல்லாஹவை நல்லடியார்களே ஒரு இறை நேசர் அவர் வபாத்தாகித்தாரு அவர் மௌத்தா பைத்தாரு அவருடைய ஒரு நண்பர் இந்த இறை நேசரா கனவுல காண்றாரு கனவுல காணக்கூடிய நேரம் அந்த இடத்துல கேட்கிறாரு நீங்க அல்லாவுடைய பெரியோர் வரி பெரியோர் இறைநேசர் அல்லா உங்களோட எப்படி நடந்து கொண்டான் எந்த அமைப்புல நடந்து கொண்டான் இவங்க சொல்றாங்க அல்லா என்னையோட ரொம்ப கண்ணியமாக நடந்து கொண்டான் சொருக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா இன்பங்களையும் தந்தான் ஆனா ஒரே ஒரு இன்பத்தின் பக்கம் இணைய போக விடல ஒரே ஒரு நிழலின் பக்கம் இணைய போக விடல அது யாருக்குரிய நிழல் என்றா யாரெல்லாம் உலகத்துல மனைவி மாரோட ஒழுங்க கண்ணியமா நடப்பாங்களோ ஒரு ஆன்லைன் அல்லா சொல்றான் ஹும் அஸ்வாஜுஹும் சுருத்து யாசின்ல பி திலாலின் அலல் அராய்க்கு முத்தகி யாரெல்லாம் மனைவிமாரோட கண்ணியமா நடப்பாங்களோ மனைவி மனைவிமாரோட அல்லாஹுவால விதிக்கப்பட்ட நிழலின் கீழால கணவனும் மனைவியும் இப்பான் அந்த சொர்க்கத்துடைய இன்பம் மட்டும் எனக்கு அல்லாஹு தாலா தரல கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவை நல்லடியார்களே அதிகமான உலமாக்கள் அதிகமான வழிமார்கள் இறைநேசர்கள் விரும்பினாங்க ஒவ்வொருத்தரும் மனைவிமாருடைய மடியில மரணத்தை சந்திக்கிறத விரும்பினாங்க அல்லாஹு அலை வசல்லமோளுடைய ரோ எங்க வச்சு கலட்டப்பட்டுச்சு ஆயிஷா ரதி அல்லாம் அவங்களுடைய மடியில அவங்களுடைய வீட்டுல கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியாராலே இஸ்லாத்துடைய பார்வையில மனைவின்றா இதுதான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியாராலே எனவே தெளிவாக விளங்கிக் கொள்ளுவோம் குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய நேரம் நாங்கள் எல்லாம் ஆண்களாக இருக்கிறோம் பெண்களை பத்தி தெரிஞ்சு கொள்றதுக்கு இது ஆக முக்கியமான ஒரு கடமையா இருந்து கொண்டிருக்குது இந்த காலத்துல நாங்கள் ஆதாரங்களோட பேசுறோம் ஒரு வருஷத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட பதினாலாயிரம் நிக்கா நடந்து கொண்டிருக்குது ஒரு வருஷத்துடைய நிலைமை பதினாலாயிரம் நிக்கா ஆனா அதே தரவுல எடுத்து பார்த்தா கோட்ல விசாரிச்சு பார்த்தா ஒரு வருஷத்துக்கு நாலாயிரத்தி ஐநூறு தலாக்குக்கு மேல நடந்து கொண்டுதான் கிட்டத்தட்ட கிளம்புல மட்டும் நாலு காதி கோட் கிளம்பு நோத் கிளம்பு சூத் கிளம்பு விஷ் கிளம்பு விஷ் நாலு காதி கோட் ஒரு மாசத்துக்கு மட்டும் ஒரு காதி கோட்ல தொண்ணூறு தலாக்குக்கு மேல நடக்குது இது பெருமையாக பேசுற விஷயம் அல்ல இது பெருமையாக கேட்கிற விஷயமும் அல்ல கண்ணியத்துக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே ஏன் இந்த நிலைமை என்றால் ஒவ்வொரு மனுஷனுடைய குடும்ப வாழ்க்கை எடுத்து பார்த்தா குடும்ப வாழ்க்கையில ஏன் ஒவ்வொரு மனிதனும் பெயிலியர் என்றா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஆணோ பெண்ணோ நிக்காஹுடைய வாழ்க்கைக்கு போறதுக்கு முன்னால குடும்ப வாழ்க்கை என்ன என்னன்னு சரியா படிக்கல அதுதான் விஷயம் வேற எந்த ஒன்றும் இல்லை கண்ணியத்துக்குரிய எல்லாவின் நல்லடியார்களே ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் எப்படி தொழுகைக்கு முன்னால தொழுகையுடைய விடயங்களை படிக்கிறது பிறந்தோ நோன்புக்கு முன்னால நோன்புடைய சட்ட திட்டங்களை படிக்கிறது பரவோ ஹஜ்ஜுக்கு முன்னால ஹஜ்ஜுடைய விஷயங்களை படிக்கிறது பரவோ ஜகாத்துக்கு முன்னால வியாபாரத்துடைய விஷயங்களை படிக்கிறது பரவோ ஒவ்வொரு மனிதனும் குடும்ப வாழ்க்கைக்கு போறதுக்கு முன்னால ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் குடும்ப வாழ்க்கையை பற்றி படிக்கிறத அல்லாஹ் பரவலாக வச்சிருக்கிறார் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் ஆறுகளே நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவளை பத்தி எல்லாம் குரான் சொல்றான் லகது கான லக்கும் ஃபீஹிம் உஸ்வத்துன் ஹசனா நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவளுடைய வாழ்க்கையில அல்லாஹ் அழகிய முன்மாதிரிகளை வச்சிருக்கிறான் அழகிய முன்மாதிரிகள் ஒரு குடும்பமாக இருந்தாலும் ஒரு மனைவியோட எப்படி நடந்து கொள்ளணும் பிள்ளைகளோட எப்படி நடந்து கொள்ளணும் தன்னுடைய தாய் தந்தையோட எப்படி நடந்து கொள்ளணும் ஒரு கவுமுக்கு தலைவராக இருக்கிறோமா அந்த நேரத்தில் நாங்க எப்படி நடந்து கொள்ளணும் நபியுடைய வாழ்க்கையை ஒரு மனிதன் குடும்ப வாழ்க்கையில எடுத்து பார்த்தா அவன் உலகத்துல வேண்டிய பெண்ணோட குடும்பம் நடத்துனது நேற்றார் எண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அதுதான் நபிசல்லாஹு அலைவசல்லமுடைய மனைவி மாற பத்தி எழுதுறாங்க பதினோரு மனைவி மாறும் பதினோரு கேரக்டர் பதினோரு பேரும் பதினோரு வகை ஹதீஜா ரதி எல்லாம் மன்ஹாவாங்க வயசுல கூடின ஒரு பெண் அந்த பெண்ணோட எப்படி குடும்பம் நடத்தணும் ஆயிஷா ரதி எல்லாம் அவங்க வயசுல குறைஞ்ச ஒரு பெண் அந்த பெண்ணோட எப்படி குடும்பம் நடத்தணும் ஜெயினப் ரதி எல்லாம் வந்தவங்க ஏற்கனவே ஜெயித் ரதி எல்லாம் வந்தவங்கள நிக்கா செஞ்சு தலா கொடுத்த பெண் அவங்களுக்கு குடும்பத்துடைய இஷ்யூ ஈக்கி பிரஸ்டீஜுடைய ப்ராப்ளம் ஈக்கி அந்த பெண்ணோட எப்படி குடும்பத்தை கொண்டு போகணும் ஹஸ்தா ரதி எல்லாம் வந்தவங்க இபாதத்துல கேட்பாங்க அவங்களோட எப்படி குடும்ப வாழ்க்கையை கொண்டு போகணும் சஃபியா ரதியெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவானவங்க ரொம்ப மிருதுவானவங்க இவங்களோட எப்படி குடும்ப வாழ்க்கையை கொண்டு போகணும் மாறும் பதினோரு மாறும் பதினோரு கேரக்டர் நபி சொல்லாஹு அலைவசம் வாழ்ந்து காட்டினாங்க இந்த பதினோரு பேரோட வாழ்ந்தத ஒவ்வொரு மனிதனும் படிச்சு கொண்டு அணிக்காவுடைய வாழ்க்கைக்கு முன்னால உலகத்துல வேண்டிய பெண்ணோட குடும்பம் நடத்தல லேசாகுது கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடி யார்களே குழப்பம் எங்க இருக்கின்றா நாங்க நிக்காவுடைய வாழ்க்கைக்கு போறதுக்கு முன்னால நாங்க அந்த டெலிடிராமாவை பார்த்து இந்த ஹிந்தி படங்களை பார்த்து அந்த தமிழ் படங்களை பார்த்து இப்படிதான் எங்கட குடும்ப வாழ்க்கையை அமைச்சு கொள்றோமே தவிர நபி சொல்லலாம் வலிவசல்லங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி நவியோ என்ன படிச்சு சொன்னா குடும்ப வாழ்க்கைக்கு போறதுக்கு முன்னால கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒத்துமை வளரணுமா ஏன் செய்யாமத்துடைய நாள் வரைக்கும் வாழ போற ஒரு விஷயம் இது விளையாட்டுக்குரிய ஒரு விஷயம் அல்ல இந்த காலத்துல நிக்கா சர்வ சாதாரணமா நடக்குது இன்றைக்கு பாக்குறாங்க நாளைக்கு பேசுறாங்க நாளன்னைக்கு முடிக்கிறாங்க அதுக்கு அடுத்த நாள் பிரிஞ்சிடுறாங்க இதுதான் குடும்ப வாழ்க்கை என்பதாக அதிகமான யோசிக்கிறாங்க ஆனா கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே குடும்ப வாழ்க்கை என்றதை இடையில விட்டுட்டு போற விஷயம் அல்ல கையாமத்துடைய நாள் வரைக்கும் சொர்க்கத்தை குடும்ப வாழ்க்கையை கொண்டும் சம்பாதிக்கலாம் கண்ணியத்துக்குரிய நல்லடி ஆறுகளே அதுதான் நபி சொல்லாஹு அலைவசல்லம் ஹதீஸ்ல யாரெல்லாம் சிறந்தவங்க தெரியுமா உங்களையில சிறந்தவங்க யாருன்னு தெரியுமா இவர் மகல்லாக்கு நல்லவர் இவர் மசிதுக்கு நல்லவர் இவர் நிர்வாகத்துக்கு நல்லவர் இவர் முழு உலகத்துக்கும் நல்லவராக கேளும் ஆனாலும் மனைவி இன்னும் சர்டிபிகேட் கொடுக்கல என்ன மாப்பிள்ள ஸ்ரீதேவி என்று சொல்லி ஒல்லாஹி மிம்பர்ல இருந்து சொல்றோம் அல்லாவுடைய பார்வையில் அவர் இன்னும் ஸ்ரீதேவியாக மாறல்ல அவர் இன்னும் அல்லாவுடைய பார்வையில மூதேவிதான் அவர் உலகத்துல சிறந்தவரை ஐக்கியலும் ஆனா மனைவி கிட்ட இன்னும் பெயர் எடுக்கல நான் ஸ்ரீதேவி என்று கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் யாராலே அல்லாவுடைய பார்வையில் அவர் ஸ்ரீதேவி இல்லை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவளுடைய அக்லாக்க பத்தி அவங்களுடைய குணத்தை பத்தி ஆயிஷா ரதி அல்லாஹ் அவங்ககிட்ட பத்தி கேட்டாங்க கொஞ்சம் செல்லுங்களே உங்களோட மாப்பிள்ளையோட குணத்தை பத்தி கொஞ்சம் செல்லுங்களே இவங்க கேட்கிறாங்க அம்மா தக்கர உல் குரான் நீங்க குரான் இல்லையா குரான வாசிச்சு பார்த்தில்லையா இல்லையா அல் குரான் நபி சொல்லாஹு அலைவசல்லம் முழு பண்பும் குரான் தான் என்றாங்க இப்ப எங்கட மனைவிமார்கிட்ட வைத்து உங்களோட மாப்பிள்ளைய பணத்தை பத்தி கொஞ்சம் செல்லுங்களே என்றா இந்த பதில் வருவதாண்டு யோசிக்கணும் மாசால எந்த மாப்பிள்ளையிட முழு பண்பும் குரான் தான் அவர் குரான பார்க்காம ஒன்றும் செய்யறல்ல அவருடைய முழு வாழ்க்கையும் குரான் தான் இப்படி ஒரு மனைவி செர்டிஃபை பண்ணிட்டாவா சர்டிபிகேட் கொடுத்துட்டாவா இப்பதான் அல்லாவுடைய பார்வையில நீங்க சிறந்தவரா மாறுவீங்க கண்ணியத்துக்குரிய நல்லடி நல்லடியார்களே எனவே குடும்ப வாழ்க்கைக்கு போறதுக்கு முன்னால நபிசல்லாஹு அலைவசல்லமும் அடிப்படையான ரெண்டு விஷயத்த படிச்சு கொடுத்தான் நிக்காஹ் முடிச்சவங்க இருக்கலாம் நிக்காஹ் முடிக்காதவங்க இருக்கலாம் வாலிபர்கள் அப்படி இல்ல அவங்க மகன்மாருக்கு மகள்மாருக்கு போயிட்டு சொல்லலாம் கொஞ்சம் தெளிவாக காது கொடுத்து கேளுங்க பிரயோசனமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கைக்கு போறதுக்கு முன்னால நபி சொல்லலாம் அலைவ செல்லமோ முதலாவது படிச்சு கொடுத்த விடயம் தான் ஒவ்வொரு ஆணும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விடயம் தான் அடிப்படையான பண்டமெண்டல்ல முதலாவது விஷயம் தான் ஆணையும் பெண்ணையும் அவ்வளவு வித்தியாசமாக வடச்சிக்கிறார் நாங்க யோசிக்கிறது பொடியுடைய பிகர்ல மாத்திரம் தான் வித்தியாசம் அதைதான் நாங்க யோசிப்போம் நானும் வித்தியாசம் என்று இல்ல இல்ல குணத்திலையும் அல்ல வித்தியாசத்தை வச்சுதான் இருக்கிறார் ஒரு ஆணுடைய குணத்தை போல ஒரு பெண்ணுடைய குணம் ஒரு மாதிரி இருக்காது ஒரே பெட்டன்ல இருக்காது கண்ணியத்துக்குரிய எல்லாமே நல்லடியார்களே அதுதான் இந்த காலத்துல சைக்காலஜிஸும் தெளிவாகவே சொல்றாங்க ஒரு பெண்ணுடைய ஒரு பெண்ணுடைய ரைட் சைட்ல இருக்கக்கூடிய நர்வ் செல்ஸ் என்றுவாங்க கேட்டா செல்லும் நர்வ் அது கூடியாக இருக்கும் இடது சைடுல அவங்க குறைவாக இருக்கும் அதே போல ஆண்டு ஆண்டு எடுத்து பார்த்தா மாற்றமாக இருக்கும் வலது பக்கத்துல குறைவாயிக்கும் இடது பக்கத்துல ஆகிக்கும் அதனுடைய கருத்து என்னென்றா பெண்ணுக்கு வந்து பேச்சு கூட செயல் குறைவாயிக்கும் ஆனா ஆணுக்கு செயல் கூட பேச்சு குறைவாயிக்கும் அல்லாஹ் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஆணையும் பெண்ணையும் சமமாக அல்லா படைச்சது இல்லை வித்தியாசமாக தான் பட செய்கிறான் நாங்க வித்தியாசம் என்றா பாக்குறது நான் ஆரம்பத்துல சொன்னதை போல வடியுடைய பிகரை தான் பார்ப்போம் ஆணும் பெண்ணும் வித்தியாசம் தான் என்று ஆனா குணத்திலையும் அல்ல வித்தியாசத்தை வச்சுக்கிறான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே எப்படி ஒவ்வொரு மனிதனுடைய முகம் வித்தியாசமோ எப்படி ஒவ்வொரு மனிதனுடைய கை ரேகைகள் வித்தியாசமோ கை விரல்கள் வித்தியாசமோ அதே போல ஒவ்வொரு மனிதனுடைய குணத்திலையும் வித்தியாசம் இருக்குது ஆணும் பெண்ணும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க எங்கட மிசாஜ் என்றது வேற அவங்களோட மிசாஜ் என்றது வேற நாங்க வேற மாதிரி யோசிப்போம் அந்த பெண் வேற மாதிரி தான் யோசிப்பா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நாங்க யோசிக்கிறோம் அது பெண்ணுடைய குறை என்று சொல்லி அது பெண்ணுடைய குறை அல்ல அதுதான் பெண்ணுடைய முறை அல்லா படைச்சிக்கிறது அந்த பெண் அப்படிதான் நாங்க யோசிக்கிறத போல அந்த பெண் யோசிக்க மாட்டா உதாரணம் நாங்க ஒரு மனைவியோட பெரிய ஒரு நீண்ட ஒரு பிரயாணம் போறோம் வைத்துட்டு வரக்கூடிய நேரம் இடையில வாகனம் ஒன்று பழுதாயிட்டு ஒரு உதாரணமாக செல்றேன் உங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி சொல்றேன் வாகனம் இடையில பழுதாயிட்டு நாங்க நட் நிக்கிறோம் இப்ப நாம் அந்த இடத்துல யோசிக்கக்கூடிய விடயம் எப்படியாவது வாகனத்தை சரி செஞ்சுட்டு வீட்டுக்கு போகும் இதுதான் எங்கட முழு திங்கிங் மீன் எப்படியாவது வாகனத்தை சரி செய்யணும் வீட்டை போயிட்டு சேரணும் இதுதான் யோசினர் ஆனா சைக்காலஜி செல்றாங்க இந்த இடத்துல அந்த பெண் எப்படி யோசிப்பா தெரியுமா அவக்கு வாகனத்தை பத்தியோ இல்லாத்தி வீட்டை பத்தியோ அதெல்லாம் ரெண்டாவது அவ முதலாவது யோசிப்பா வீட்டுல பிள்ளையில தனியா விட்டுட்டு வந்திருக்கிறனே அவனோட நிலைமை என்னையோ தெரியா நைட்டுக்கு சாப்பாட்டுல நான் தண்ணி ஊற்றணுமே அதுக்கு என்ன ஆகுமோ தெரியா பிரிட்ஜிலேயும் போடல இப்படி அவ அடிப்படையான விஷயத்தை யோசிப்பான் நாம யோசிக்கிறத போல அவ யோசிக்க மாட்டான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்கள் இது பெண்ணுடைய குறை அல்ல இது பெண்ணுடைய முறை இத ஒரு மனுஷன் விளங்காத சுற்றின் தான் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை அதிகமான யோசிக்கிற நான் நினைக்கிற மாதிரி தான் நீ நிக்கணும் நான் சென்றதான் நீ கேட்கணும் உன்ட இஷ்டப்படி உனக்காடையலா இந்த மாதிரி வார்த்தைகள் பாவிச்சு அந்த பெண்ணோட விஷயங்களை கேட்கறதுக்கே இல்ல மாஷா அல்ல அது உலகத்துல நடக்கிறது அல்ல நாடியாவே தவிர நடக்கவே நடக்காது கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவை நல்லடியார்களே அதுதான் நபிசல்லாஹு அலைவசல்ல ஹதீஸ்ல சொல்லி காட்டினாங்க ஒரு பெண்ண அல்ல எப்படி படைச்சிருக்கிறான் என்றா எங்கட மனைவிமார் எப்படி படைச்சிருக்கிறான் என்றா ஒரு ஆணுடைய முதுகெலும்பால தான் ஒரு பெண்ண அல்ல படைச்சிக்கிறான் முதுகெலும்பு வளைந்த முதுகெலும்பால தான் ஒரு பெண்ண அல்ல படைச்சிருக்கிறான் அவகிட்டேந்து ஒரு மனிதன் பிரயோசனம் எடுக்கணும் என்றா வளைஞ்ச நிலைமையில தான் அவன் பிரயோசனம் எடுக்கணும் வயின் சுப்ரீமுகா கசர்த்தா நீ வளைஞ்சதை நீ நிமித்தம் வைத்திடாத நிமித்தினா உடைச்சிடுவாய் உடைக்கிறேன் கருத்து என்ன தலாக்ல போயிட்டு முடிஞ்சிடும் நீ பிரயோசனம் எடுக்கிறதாக இருந்தா வளைஞ்ச நிலைமையில பிரயோசனம் எடு நிமித்த நீ வைத்துடாது அவகிட்ட பிரயோசனம் எடுக்கணும் அவட போக்கிலே வைத்துதான் பிரயோசனம் எடுக்கணும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் யார்களே உதாரணத்துக்கு சும்மா செல்றேன் ஒரு பெண் வந்து சொல்ற உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு பெண் வந்து சொல்றா எங்கட குடும்பத்துல ஒரு பெமிலியில ஒரு கல்யாணம் இருக்குது இவரும் சொல்றாரு சரி நாங்க ஏதாவது பார்த்து செய்வோம் ஆனா இவர் எதிர்பார்க்கிறத விட அந்த பெண் அதிகமாக சொல்றா குடும்ப வாழ்க்கைக்கு தேவை என்றதால சொல்றோம் கண்ணியத்துக்குரிய நல்லது நல்லடியார்களே அந்த பெண் வந்து சொல்றா எங்கட தம்பி உன்னுடைய கல்யாணம் வருவது ஐம்பதாயிரம் நாங்க ரொக்கமா சல்லி கொடுக்கணும் இல்லாட்டி ஐம்பதாயிரத்துல நகை ஒன்று போடணும் பொண்ணுக்கு இப்படி ஒரு கதை செல்லிட்டு என்றா இவ வளைஞ்ச நிலைமையில அந்த ஒரு விஷயத்த செல்றா நாங்க நிமித்தமாக்குறோம் நீ என்ன அப்படி பேசுறாள் ஏன்னா மாசம் சம்பளமே பதினஞ்சாயிரம் நீ அப்படி வந்து எனக்கு செல்றதா இருந்தா ஏன வக்குக்கு ஏத்த மாதிரி எனக்கு செய்யலும் நீ எல்லாம் அப்படி செல்ல எனக்கு இப்படி ஒரு மனுஷன் நெகட்டிவா பேசிட்டாரா அந்த மனுஷியுடைய ரிப்ளை எப்படி இருக்கும் தெரியுமா மனைவியுடைய ரிப்ளை ரிப்ளை கருவா அவ வந்து அக்கௌண்ட்ஸ் காட்ட ஆரம்பிப்பான் நெகட்டிவா ஒரு நாளும் மக்கள் அதுதான் சொல்றாங்க நீங்க உங்களோட பாட்டுல பேச போவாரு அந்த பெண் வளைஞ்ச நிலைமையில தான் நீ பாவா அப்படிதான் சொல்லுவான் ஆனா நீங்க அவட போக்கிலே போங்க இவர் நெகட்டிவா பேசாம நெகட்டிவ் பேசினா அவ அக்கௌண்ட்ஸ் காட்டுவா ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னால உங்களோட கல்யாணத்துக்கு நீங்க செஞ்சீங்களே உங்களோட தம்பிர கல்யாணத்துக்கு உங்களோட தனத்திர கல்யாணத்துக்கு நீங்க செஞ்சீங்களே அப்படின்னு எங்கட தம்பின்னு வந்தா மட்டும் உங்களுக்கு ஏன் செய்யலாம் இப்படி அவ ஒவ்வொரு அக்கௌண்ட்ஸா காட்டுவா அதே ஒரு மனிதன் பாசிட்டிவா பேசுறாரு அவருக்கு சாதகமா பேசுறாரு சொல்றாரு ஐம்பதாயிரம் என்ன ஐம்பதாயிரம் என்றீங்க ஒரு லட்சத்துக்கு நாங்க நகை போடுவோம் அஞ்சு சதம் டேரக்ட்ல இல்லை கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஆனா கல்யாண கிட்ட வரக்கூடிய நேரம் அப்படியே சொல்றாரு இல்ல நான் ஒரு லட்சத்துக்கு செய்யறதுக்கு தான் நீ கொஞ்சம் நேரம் காலம் சல்லியோல் இடம் கொடுக்கல இப்போ ஒரு அஞ்சாயிரத்துக்கு நாங்க மோதிரம் கொண்ட போடுவோம் பின்னுக்கு பார்த்து ஏதாவது ஒன்று செய்வோம் இப்படி ஒரு வார்த்தை சொல்லித்தாரா ஐம்பதாயிரத்தை அஞ்சாயிரத்துக்கு கொண்டு வந்தார் இப்ப உடனே எங்களோட உள்ளம் செல்லும் அதில் நம்ம பொய் தானே பேசுறோம் பொய் தான் சந்தேகம் இல்லை பொய் தான் பாவம் தானே அதர தொழில் முகதிபின் பொய் பேசுறதுக்கு எல்லாம் வயல் என்ற நரகமே கிடையாது பொய் தான் சந்தேகம் இல்லை கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிசல்லாஹு அலைவசல்லம் அவளுக்கிட்ட சகாபாக்கள் வந்து கேட்கிறான் யார சூழல்லா ஒரு முக்மின் கோலனா ஐக்கியல்மா யார சூழல்லா கோல பயம் யுத்தத்துக்கு போக மாட்டா சரி நான் கோலனா ஐக்கியல் பிரச்சனை இல்லை யார சொல்ல ஒரு முக்மின் கஞ்சனா ஐக்கியலுமா யார சொல்லலாம் கஞ்சன் வகையில் செலவழிக்க மாட்டான் யார சொல்ல கஞ்சன் ஐக்கியம் அது பிரச்சனை இல்லை யார சொல்ல ஒரு முக்மின் பொய் பேசலுமா யார சொல்லலாம் நபி அவங்க சொன்னாங்க அடையாளம் ஒரு நாளும் பொய் பேச இந்த ஹதீஸ்ல இருந்து என்ன விளங்குது இஸ்லாத்துல ஆக பெரும் பாவம் போய் ஒரு இடம் ரெண்டு இடம் அல்ல பல இடங்கள்ல சொல்லி காட்டுறான் வயலு இதில் போய் பேசுறவங்களுக்கு வயல் என்ற நரகம் இருக்குது அல்லா குரான் எத்தனை இடத்துல சொல்றான் அவ்வளவு பெரிய பாவம் பொய்ய கூட அல்லாஹ் குடும்ப வாழ்க்கையில ஹலாலாக்கி வச்சிருக்கிறார் உன்னுடைய குடும்ப வாழ்க்கையை கொண்டு போகணுமா இவர் பேசுறது பொய் தான் ஆனா இந்த பொய்க்கு இஸ்லாத்துல பாவம் இல்லை கண்ணியத்துக்குரிய நல்லது நல்லடியார்களே எனவே முதலாவது விளங்க வேண்டிய விஷயம் தான் பெண் என்றவா அப்படிதான் செல்லுவா நாங்க தான் அவட போக்குல ஈந்து பிரயோசனம் எடுப்போம் இரண்டாவது கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் ஒவ்வொரு மக்மீனான ஆணும் மக்மீனான பெண்ணை வெறுக்கிறதுக்கு இஸ்லாத்துல அனுமதி இல்ல இஸ்லாத்துல சொல்லப்படுற ரெண்டாவது பண்டமெண்டல் தான் ஒரு மக்மீனான பெண்ணுடைய நலவை பார்த்து கெடுதிய மறந்துடுங்க ஒரு மக்மீனான பெண்ணுடைய நலவை பாருங்க கெடுதிய மறந்துடுங்க கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிசல்லாஹு அலைவசல்லம் அவருடைய ஹதீசும் இருக்குது ஒரு முக்மினான ஆண் இன்னொரு முக்மினான பெண்ணை வெறுக்கவானும் இஸ்லாத்துல அனுமதி இல்லை நாங்க யோசிக்கணும் அதற்கு என்ன நில வீக்குது அவளிடத்துல கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மிர்சா ஜானேஜ் ரஹமத்துல்லாஹி அலஹி அவன் மிக முக்கியமான ஒரு இமாம் இவங்களை பத்தி உலமாக்கள் எழுதுறாங்க கிதாபுல இவங்களுக்கு அல்லாஹுத்தால எல்லா விதமான வளத்தையும் கொடுத்திருந்தான் அல்லாவுடைய மிகப்பெரிய ஒரு வலை சார் ஆனா கிடைச்சிக்கக்கூடிய மனைவி ஆக பெரும் சோதனை ஒரு தடவை ஒரு பிரயாண கூட்டம் வாராங்க சந்திக்கிறதுக்காகவே நிமிருதா ஜானேஜாவா வீட்டுக்குள்ள ஈக்கிறாங்க மனைவி மாத்திரம் தான் நீக்கிறாங்க போறதுக்கு முன்னுக்கே வீட்டுக்குள்ள ஏதோ சத்தம் என்னத்தையோ பெறற்ற சத்தம் வைத்து கேட்கிறாங்க மிர்சா ஜானேஜா வீட்டுக்குள்ள ஈக்கிறாங்களா மிர்சா ஜானேஜா வீட்டுக்குள்ள ஈக்கிறாங்களா கண்ணியத்துக்குரிய எல்லாம் நல்லடியார்களே கிதாபில் எழுதுறாங்க அந்த மனைவி வந்து சொல்றா விருதா ஜானேஜா அவன் காட்டல இவன் அல்லாஹ் வார்த்தையை பாருங்க வார்த்தை பிரயோகம் அவன் காட்டல இவன் எவ்வளவு பெரிய ஒரு அக்ஷயாலி மோசமான வார்த்தை பேசுறான் மனைவி இவன் ஒண்ணும் பேசல பாக்குறாங்க என்னடா மனைவி இப்படி பேசுறான் அப்படியே போறான் அப்படின்ட்டு காட்டுல பாக்குறான் உலமாக்கள் எழுதுறாங்க திக்கர்ல மிருந்தா ஜானேஜா பறந்து கொண்டிருக்கிறான் அவ்வளோ பெரிய விஷயம் கேட்குறாங்க ஷேக் இவ்வளவு பெரிய ஆலிம் ஆகிக்கிறீங்க இவ்வளோ பெரிய ஷேக் ஆகிக்கிறீங்க பறக்கிறாங்க ஆனால் மனைவி ஆக பெரிய சோதனையை அவளை வச்சு கொண்டிருக்கிறீங்க தலா கொடுத்துருக்கு ரொம்ப மோசமாக பேசுகிறா இவங்க ஏசி கொண்டு போகிறாங்க யோசிச்சு ஓஹோ நீங்கள் மனைவி கேச போவா நீங்கள் என்னத்துக்கு மனைவி கேசவாரு என்ன இல்லை ரொம்ப மோசமாக நடந்து கொள்றா போனா வார்த்தை பிரயோகம் இல்லை மோசமே நாங்க எனக்கு உள்ளத்துல ஒரு நம்பிக்கை அவ செயல் ரீதியில செஞ்சு காட்ட இல்லை உள்ளத்துல ஒரு நம்பிக்கை ஈக்குது அவளை நான் விட்டு எத்தனை வருஷம் பிரிஞ்சு இருந்தாலும் என்னைய தவிர வேற எந்த ஒரு ஆணையும் அவ பார்க்க மாட்டா என்ற ஒரே ஒரு நம்பிக்கை அந்த நலவுக்காக வேண்டிதான் அவளை நான் கிட்ட வச்சுக்கிறேன் சுபானம் இப்ப உள்ளத்துல கைய வச்சு யோசிங்க எங்கட மனைவி மார்க்கிட்ட என்ன நிலவிக்குது நாங்க யோசிக்கல மதர மனைவி என்ன சரி வராத அவ ஒரு உம்மட போக்குதர் அவன்டா எப்படியுமே சரி வராது கண்ணியத்துக்குரிய எல்லாம் நல்லடியார்களே மெம்பர்ல இருந்து சொல்றோம் ஒல்லா ஒரு பெண்ணுடைய கெடுதியை விட நலவைதான் நல்லா கூட வச்சு ஒரு பெண்ணுடைய கெடுதியை விட அல்ல நலவைதான் கூட வச்சு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே நாங்கள் எல்லாம் இமாம் ஷாஃபியுடைய சட்டத்தின் பிரகாரம் தான் சிக்குடைய சட்டம் நாங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் அந்த இமாம் ஷாஃபியுடைய சட்டத்தின் பிரகாரம் வளமா கழிக்கிறார் கேட்டு பார்க்குவோம் இமாம் ஷாஃபியுடைய சட்டத்தின் பிரகாரம் ஒரு கணவனுக்கு தன்னுடைய மனைவி ஆக்கை கொடுக்கிறது வாஜிப் இல்லை ஆக்கி கொடுக்கிறது அவனுக்கு கடமை இல்லை உடுப்புகளையும் கொடுக்கிறது கடமை இல்லை கண்ணியத்துக்குரிய எல்லாமே நல்லடியார்கள் இது ஓரத்துக்காக வேணும் அந்த பெண் அந்த கணவனுடைய பிள்ளைக்கு பால் கொடுக்கறதும் கடமை இல்லை பால் கொடுக்கறதுக்கு இவருக்கு மாசம் ஒரு கணக்கு கேட்கிறேன் எனக்கு இவ்வளவு தந்தாதான் நான் செய்வேன் அரே பச்சை பிள்ளைக்கு பால் கொடுக்கிற விஷயத்தை அல்லா அந்த மனைவிக்கு கடமையாக்கி வச்சில்ல என்றா உள்ளத்தால யோசிங்கோ பெண் கிட்ட நலவு கூடைக்கா கெடுதி கூடைக்கிறார் கடமை இல்லாத விஷயத்த அவர் புழுந்து புழுந்து செய்யறார் ஜும்மா போனதுக்கு பின்னால முதலாவது வேலையே சாப்பாடு தான் செஞ்சு வைக்கிற கடமை இல்லை அவ கடமை இல்லைன்னு ஓரத்துக்காக வீண்டா எவ்வளவு சூடாகுமே நாளைக்கு ஆனா கொஞ்ச நேரம் சூடாகுறா கொஞ்சம் முறைச்சு பாக்குறா கொஞ்சம் சண்டைக்கு வாரா இந்த நேரம் பொறுத்து போனா நாங்க என்ன குறைஞ்சா வைத்துடுவோம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு மனிதன் ஒரு மனிதன் தன்னுடைய வைஃபோட சண்டை பிடிக்கிறார் என்னத்துக்காக வேண்டி குடும்ப வாழ்க்கையில ஒத்தர தன்னுடைய மனைவி ஆக்கி தரல தன்னுடைய மனைவி வீட்டு வேலை செய்யறா இல்லை என்றதுக்காக வேண்டி டிவோர்ஸ் கொடுக்கறதுக்காக வேண்டி காது கோட்டுக்கு போனாலும் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது முதலாவது மோரல் அப்ளிகேஷன் ரெண்டாவது லீகல் அப்ளிகேஷன் ஒன்று மோரல் அப்ளிகேஷன் ஹனபி மதஹபின் பிரகாரம் இது ஷாப்பி ஹனபி மதஹபின் பிரகாரம் கூட வாஜிப் இல்லை சுண்ணத்தான விடயமே தவிர ஷாஃபி மதாபில் கடமையே இல்லை காதி கோட்டுக்கு போனாலும் ரெண்டு விஷயம் இருப்பான் ஒன்று மோரல் அப்ளிகேஷன் லீகல் அப்ளிகேஷன் சட்டப்படி பார்த்தா அவருக்கு கடமை இல்லை உடமையில தான் எக்ஷன் எடுப்பாங்க ஆனா சுண்ணத்தான பிரகாரம் பார்த்தா அவ செய்யதான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹவி நல்லடியாராலே இந்த சட்ட திட்டங்களை பெண்களுக்கு மத்தியில பேசின எவ்வளவு பெரிய ஒரு சித்தனை உண்டாகும் எவ்வளவு பெரிய ஒரு குழப்பமும் சில பெண்கள் அப்பாவி தன்மையாக செஞ்சு கொண்டிருக்கிறான் கண்ணியத்துக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே ஏன் இதை செல்லுறோம் என்றா நீங்க யோசிக்கலாம் ஏன் மிம்பர்ல இதை பேசுறோம் என்றா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பொதுவாகவே மிம்பர் என்றது ஹக்கு பேசப்படுற இடம் உண்மைகள் மறைக்கப்படுற இடம் அல்ல உண்மை பேசப்படுற இடம் ஒவ்வொரு உலமாக்களும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம்தான் ஒவ்வொரு மிம்பர் மேடைகள்லயும் உண்மைகளை மறைச்சான் சமூகத்துக்கு உண்மைகளை யார் தான் சொல்றது கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்கள் இதுக்கு பின்னால் இந்த மிம்பரம் இருச்சாலும் இருக்காட்டியும் பக்க செல்றது என்னுடைய கடமை நான் சொல்லதான் செய்வோம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஏன் நாங்கள் இதெல்லாம் பேசுறோம் என்றா காதி கூட்டில் பீத்து பார்த்தா தெரியும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே சின்ன சின்ன சில்லற விஷயத்துக்கெல்லாம் தலா பிச்சை எடுக்க வேண்டிய விஷயம் ஒவ்வொரு தந்தைமாராலும் தன்னுடைய மகளை பிடிச்சு கொடுக்கக்கூடிய நேரம் ஒவ்வொரு மாப்பிள்ளைக்கு முடிச்சு கொடுக்கக்கூடிய நேரம் பெரிய கனவுகளோட முடிச்சு கொடுப்பாங்க இவர் சின்ன சின்ன காரணத்துக்கு வைத்த தலாக் என்று நின்றா அந்த மனிதனுடைய உள்ளம் எவ்வளவு பாடுபடும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹவி நல்லடியார்களை உள்ளத்தால கொஞ்சம் யோசிங்க சின்ன சின்ன காரணத்துக்கு தலா நாங்க ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய பீரியட்ல எங்கட கண் முன்னுக்கு ஒரு தலாக் நடந்துச்சு ஒரு மனிதன் வந்து சொன்னாங்க ஹதரத் எங்கட வைப்பு நான் தலா கொடுப்போம் காரணத்தை கேட்டா சொல்றாரு இல்லை என்ன காரணம் என்று ஒன்றுமே சொல்றாரு இல்லை தலா கொடுக்கணும் மாலையில தலா கொடுக்கணும் அந்த வாயில எத்தனையோ தடவை தலாக் காரணத்தை விசாரிச்சு பார்த்தா அதராத் போய நாள் ஒன்று வீட்டுல இந்த அந்த நேரம் வேலை இல்லை ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு வீட்டுல இந்த மனைவி கிட்ட ஆசையாச்சு கொஞ்சம் கிருபத் செஞ்சு கேட்டேன் தரையலாண்டா குடுத்தன் தலாக் அல்லாஹும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் சும்மா செல்லல மின்பரில் இருந்து நடக்கக்கூடிய விஷயங்களை செல்வோம் சமூகத்தில் எனவே குடும்ப வாழ்க்கைன்றது இந்த மாதிரி சின்ன சின்ன சின்ன சில்லற பிரச்சனைகளுக்காக வேண்டி தலா கொடுக்கப்படுற விஷயம் ஒன்றல்ல முதலாவது நிக்காவுடைய வாழ்க்கைக்கு போறதுக்கு முன்னால வாலிபர்கள் விளங்கி கொள்ளும் நிக்காவுடைய வாழ்க்கை என்றா என்ன மனைவி என்றா அல்லா ஏன் எங்களுக்கு மனைவி மாற தாரா மனைவியுடைய கடமை என்ன நாம் எப்படி நடந்து கொள்ளணும் இத ஒரு மனிதன் படிக்காததாலதான் பெரும் பிரச்சனைகள் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அதுக்கு பின்னால உலமாக்கள் சொல்றாங்க நீங்க நிக்காமுடைய வாழ்க்கைக்கு பேசிங்களா சின்ன சின்ன புத்திமதிகள் சொல்லிதாரா சின்ன சின்ன புத்திமதிகள் இந்த விடயங்களை ஒவ்வொரு மனிதனும் தன்னிடம் தன் மனைவி ஒவ்வொரு மனிதன் கிட்டேனும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அதுல முதலாவது தான் நேரம் கொடுக்கக்கூடிய கணவனாக ஈக்கோ இவர் வீட்டுல ஈக்க வீட்டுல ஈக்கக்கூடிய நேரம் நேரமே கொடுக்கறல மொத்த நேரத்துல லீவு நாள் வந்துட்டா நண்பர்களுக்கு நேரம் கொடுக்கிறோம் வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு நேரம் கொடுக்கிறோம் முழு உலகத்துக்கும் நேரம் கொடுக்கிறோம் ஆனா சொந்த மனைவிக்கு நேரம் கொடுக்கறது எங்களுக்கு நேரம் இல்லை கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே doctor Abdul Hai Rahmathu homoeopathy doctor ஒரு வீட்டுக்கு சாப்பாட்டுக்காக வேண்டி போறாங்க வைத்து சாப்பிடுறாங்க திண்டத்துக்கு பின்னால அந்த பெண்மணி அந்த பெண்மணி சிறை சங்கால இருக்கிறா இவங்க சாப்பிட்டதுக்கு பின்னால் துவா செய்யறாங்க யா அல்லா இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில பறக்க செய்வாயாக இந்த பெண்ணுடைய உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக இப்படி துவா செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க அந்த பக்கத்துல இந்த அலுவல சத்தம் கேட்குது அலுவல சத்தம் கேட்குது இவன் கேட்கிறாங்க நாங்க என்ன சரி தவறா பேசிட்டோம் சொன்னாங்க இல்ல ஹதரத் இவ்வளவு காலம் பதினெட்டு வருஷத்துக்கு மேலால் என்னுடைய கணவனுக்கு நான் ஆக்கி கொடுக்கிறேன் இது வரைக்கும் என மோத்துக்கு நேரா நல்ல ஐக்கியன்னு பாராட்டியே இல்லாத மனைவிமார் செய்யக்கூடிய வேலைகளை பாராட்டுங்க சுண்ணத்தான் ஒரு விஷயம் பாராட்டுங்க என்ன குறைய போது எங்களுக்கு தெரியும் ஒன்றும் குறைய போறாங்க கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே தாய்க்கு இயற்கையாகவே ஒரு பாசம் மேல் பத்து மாசம் எங்களை சுமந்ததால ஆனா மனைவிக்கு ஒரு பாசத்தல்லா வச்சிக்கிறான் என்றா உள்ளத்தால கொஞ்சம் யோசிங்கோ ஏன் அந்த மனைவி எங்களோட இறக்கம் வைக்கணும் ஏன் இறக்க வைக்கணும் எங்களே பத்து மாசம் சுமந்தாவா தென்னியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார் அலே ஒரு வயது வந்ததுக்கு பின்னால பதினெட்டு பத்தொன்பது வயது வந்ததுக்கு பின்னால எவ்வளோ கனவுகளோட தன்னுடைய கனவை நோக்கி வரக்கூடிய அந்த பெண்மணிக்கு இந்த மாதிரி ஆறுதலான விடயங்கள் கிடைக்கலன்னா அடே வீட்டை விட்டுட்டு வாரா தன்னுடைய வாப்ப விட்டுட்டு வாரா உமா விட்டுட்டு வாரா எல்லா சந்தோஷத்தை ஒதுக்கிட்டு கணவன் தான் வேணும் என்று வாரா ஆனா கணவன் கிட்டே அந்த ஆறுதல் கிடைக்கல என்றா அந்த மனைவி எங்கதான் போவா கண்ணியத்துக்குரிய எல்லாம் நல்லடியார்களே அதுக்கு பின்னால் ஆசையான முறையில பெயர்களை சொல்லி கூப்பிடுங்க நபிசல்லாஹு அலைவசல்லம் குடும்ப வாழ்க்கை ஆயிஷா ரவி எல்லாம் அவங்கள கூப்பிட்டாங்க ஹுமைரா ஹுமைரா ஒரு ஜாதி சிவப்பு கலர் போனிக்காக சொல்லுவாங்க ஹுமைரா ஆயிஷ் யா தமரத்த வார்த்தைகளை பாருங்க வாடி போடி என்ற வார்த்தை கூப்பிட்டே இல்லை வாழ்க்கை கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே இந்த மாதிரி சின்ன சின்ன அட்வைஸ் சின்ன சின்ன உபதேசங்கள் சின்ன சின்ன சந்தோஷங்களை நான் மனைவிமார் விரும்புவார் கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே இப்படியும் பார்த்துட்டீங்க குடும்ப வாழ்க்கையில இன்னமும் ஒரு முடிவு வரல அப்பே பிரச்சனை தான் போகுதா ஆனா இதுக்குரிய முடிவு அல்லாஹ் தலாக்க அவசியம் அல்லாஹ் அலாலாக்கினேல வெறுப்பான ஒரு விஷயம் தான் தலா ஒரு மனிதன் தலா கொடுக்கிறானா அல்லாவுடைய அரிசி நடுக்கும் ஆக வெறுப்பான ஒரு ஹலால் இஸ்லாத்தில் கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியானே எவ்வளவு மோசமான ஒரு பெண் என்றாலும் குரான் பேசுது முதலாவது அந்த மோசமான பெண்ணுக்கு வல்லாத்தி தகா பூன நுசூசகுன்ன பாய்துகுன்ன அந்த பெண்ணை கூப்பிட்டு நீங்க உபதேசம் செய்யணும் ஆள் போட்டு உபதேசம் செய்யவானம் வானம் ஹசரத்மார போட்டு உபதேசம் செய்யவானம் அந்த பெண்ணுக்கு நல்லது கெட்டது நீங்க சொல்லிக் கொடுங்க இப்படிதான் நடக்கணும் குடும்ப வாழ்க்கைண்டா இப்படிதான் நீங்க முதலாவது சரியா ஈந்துட்டு அந்த பெண்ணுக்கு நசீகத் செய்ய ஆரம்பிங்க குரான் செல்ற முதலாவது புத்திமதி ரெண்டாவது குரான் செல்லது வஹ்ஜுரு உன்ன பில்மபாஜிய அந்த பெண் உபதேசத்துக்கும் சரி வரலையா அந்த பெண்ண பெட்ல இருந்து படுக்கையில இருந்து பிரிச்சு தூங்க வைங்க இதனுடைய கருத்து அதிகமானவங்க தவறா எடுக்கிறாங்க அதிகமானவங்க இந்த ஆயத்தை வச்சு ஊட்டோட்டு அடிச்சு இறக்குறாங்க இதுக்கு போற உனக்கு எனக்கு அந்த சம்பந்தம் இல்லை குரான் செல்லுது நீ போ ஊட்ட இதனுடைய கருத்து அது இல்லை நீங்க எல்லா வேலைவட்டியும் செய்யுங்க சிலவங்க இந்த ஆயத்தை வச்சுட்டு பேசுறேன் இல்லை மனைவிமாரோட அவங்க சொல்ற ஏ யாருடைய ஜனாதவாம இவர் சும்மா இருக்கிறார் ஏய் சாமான் வாங்கி இவர் சும்மா இருக்கிறார் ஏன் கோபம் குரான் செல்லல பேச மாறமே எல்லா வேலை செய்யும் ஆனா தூங்கக்கூடிய நேரம் பெட்ட நீங்க வேறையாக்கிட்டு தூங்க அல்லாவுக்கு பயந்த பெண்ணெண்டா மலக்குமாருடைய சாபத்துக்கு பயந்த பெண்ணெண்டா அந்த நாளுடைய இரவுலே உலகிட்ட மன்னிப்பு கேட்டுருவா இதுக்குதான் மூணாவது இதுக்கும் சரி வரலையா மூணாவது அல்லாஹ் சொல்றான் அந்த பெண்களுக்கு நீங்க அடிங்க இந்த ஆயத்தை கேட்டோன்னே சிலவங்களுக்கு சரியான சந்தோஷம் அது ரெண்டு கட்டம் பார்த்துட்டு மூணாவது சார் ஒன்னாவது நசிஹா செஞ்சு பார்த்துட்டு ரெண்டாவது பெட்ல இருந்து பிரிச்சுட்டு மூணாவது உதறிபூன்னு நீங்க செல்லிட்டு அடிங்கன்னு அடிதான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இதனுடைய கருத்து அடிங்கன்றா பெரிய தெக்கே தெக்கே பொல்லோட தூக்கிட்டு போய் அடிக்கிறல்ல அளவங்க தூக்கிட்டு போய் அடிக்கிறல்ல கருத்து வளமாக்கல் எழுதுறாங்க விஸ்திவாக் விஸ்திவாக் மிஸ்வாக் குச்சி காயம் வராத முறையில கையில தட்டுங்க இல்லாட்டி தலப்பாவை எடுத்து உடம்புல தட்டுங்க இதுதான் அடி அந்த அடி அவட உடம்புல பட்டு காயம் வருவதும் இல்லையோ ரெண்டாவது ஆனா அவ யோசிக்கணும் மாப்பிள்ளைய நான் அடிக்கிற அளவுக்கு வச்சுட்டனே அவட உள்ளத்துல படுவோம் இந்த அடி கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே குடும்ப வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய நேரம் சும்மா ஒரு அரவரில் பேசி முடிக்கிற விஷயம் அல்ல எனவே குட்டி எடுங்க குடும்ப வாழ்க்கைக்கு போறதுக்கு முன்னால எங்கட மகன்மாராக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் நாங்க நிக்கா முடிச்சு கொடுக்கறதுக்கு முன்னால ஆசைப்பட்டுட்டாரு தான் அது ரெண்டாவது தான் ஆனா குடும்ப வாழ்க்கை என்னன்னு முதலாவது படிச்சு கொடு சும்மா குடும்ப வாழ்க்கையை முடிச்சதுக்கு முன்னால இவ சரி வராது வா அது இது இப்படி சின்னதுக்கு சரி வரல ஏன் குடும்ப வாழ்க்கையில் அடிப்படையே தெரியா அப்ப முடிச்சதுக்கு முன்னால வாய் கையேன்னு சென்னேன்னா இது குடும்ப வாழ்க்கைக்கு பொருத்தம் இல்லை எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு ஆலாவும் தான் நபிசல் அல்லாஹு அலைவசல்லம் அவனுடைய ஹதீஸும் தான் தெளிவாகவே இருக்குது ஒரு மனிதன் சந்தோஷமான முறையில குடும்ப வாழ்க்கையை கொண்டு போகணுமா நபியுடைய வாழ்க்கை வழிமுறையை பார்க்கணும் அல்லாஹு தாலா சுன்னதின் பிரகாரம் உலகத்துல வாழணும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே இதை தான் ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் அல்லாஹு தாலா எதிர்பார்க்கிறான் எனவே எந்தெந்த விஷயங்களை பேசணுமோ கேட்டோமோ இஸ்லாத்தோட மௌத்து மட்டும் அமைச்சக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் முழுமையான முறையில் எங்களுக்கு வழங்குவானாக நல்லவங்கள பாவங்களை மன்னிச்சிடுவாயாக குற்றம் குறைகளை மன்னிச்சிடுவாயாக அறிந்து மரியாதை விஷய தவறுகளை மன்னிச்சிடுவாயாக நிச்சயமாக நாங்கள் பாவிகள் யா அல்லா உன்னிடத்துல கையெழுந்த தகுதி இல்லாத மக்கள் யா அல்லா நீங்க கொடுக்க ரொம்ப தகுதியானவன் யா அல்லா எங்களை பாவங்களை மன்னிச்சிடுவாயாக எங்களுடைய கண்ணியமான பெற்றோருடைய வாழ்க்கையில மறக்க செஞ்சிருவாயா எத்தனையோ பெற்றோர்கள் கபராளிகள் இருக்கிறாங்கயா அல்லா அவர்கள் கபர்களை விசாலமாக்கி வச்சிருவாயாக சொர்க்கத்துடைய பூஞ்சொலி ஆக்கிடுவாயாக நரகத்துடைய படுகொலை ஆக்காதிருப்பாயாக இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிருவாயாக லா இலாக இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லான களிமாவோடு எங்களுடைய ரூக்களை கைப்பற்றிடுவாயாக வாகரதாவான அலமதுல்லா